ததன பூவேறு கோனும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான் மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமறிய சேவேறு சேவடிக்கே சென்றுதாய்க் கொத்தும்பி நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யாரறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் என்னை யாரறிவார் மதிமயங்கி ஊனார் உடை தலையில் உண்பலி தேரம்பலவன் தேனார் கமலமே சென்றுதாய் கொத்தும்பி தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போவும் அனைத்து எலும்பு உள்ளக ஆனந்தத்தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்றுதாய் கொத்தும்பி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என் அப்பன் என் நொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான் கருணை சுண்ணப் பொன்னீற்றற்கே சென்றுதாய்க் கோத்தும்பி அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தேன் பத்தேதும் இல்லாது என் பற்றற நான் பற்றி நின்ற மெய்த்தேவர் தேவர்க்கே சென்றுதாய்க்கோ தும்பி வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகிற் பிறப்போடு இறப்பு என்னும் விகார கலக்கம் தெளிவித்த வித்தகத்தேவர்க்கே சென்றுதாய்க்கோ தும்பி சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை அமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவரியை கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உருவறியோம் சுட்டாய சுட்டற்கே சென்றுதாய் கொத்தும்பி ஒன்றாய் முளைத்து எழுந்து எத்தனையோ கவடு விட்டு நன்றாக வைத்து என்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த என் தாதை தாதைக்கும் எம் மனைக்கும் தம்பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றூதாய் கொத்தும்பி கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கருத்த கடலுக்கே சென்றுதாய் கொத்தும்பி கொத்தும்பி நோயுற்று மூத்து நான் நுந்து கன்றாய் இங்கு இருந்து நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணமெல்லா தாயுற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன் கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி வன்னஞ்ச கல்வன் மனவலியன் என்னாதே கண்ணெஞ்சுருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட அண்ணன் திளைக்கும் அணி தில்லை அம்பலவன் தில்லை அம்பலவன் பொன்னங்கடலுக்கே சென்றுதாய் கொத்தும்பி நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனே நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனே பேயேனது கொண்டருளும் தாயான ஈதற்கே சென்றுதை கோத்தும்பி நான் தனக்கு அன்பு இன்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார் ஆன கருணையும் அங்குற்றேதானவனே கோன் என்னை கூட குளிர்ந்து ஊதாய் கொத்தும்பே கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர்குடல் மாதினுடும் வந்தருளி அருவாய் மறை பயில் அந்தனாய் ஆண்டு கொண்ட அந்தனராய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம் தானும் தன் தையலும் தாழ் சடையோன் ஆண்டிலனேல் சடையோன் ஆண்டிலனேல் வானும் திசைகளும் மா கடலும் ஆயபிரான் தேனுந்து செவடிக்கே சென்றுதாய்க் கொத்தும்பி உள்ளப்படாத திருவுருவதை உள்ளுதலும் கள்ளப்படாத கழிவந்தவான் கருணை வெள்ளப்பிரான் எம்பிரான் என்னை வேறே ஆட்கொள்ளப்பிரானுக்கே சென்றுதாய்க் சென்றுதாய் கொத்தும்பி பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தி நாடோறும் மெய்யா கருதி கிடந்தேனே ஆட்கொண்ட ஐயா என் ஆறுயிரே அம்பலவா அம்பலவா என்ற வந்தன் செய்யார் மலரடிக்கே சென்றூதாய்க் கொத்தும்பி தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிழியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்து ஊதாய் கோத்தும்பி கல்வன் கடியன் கலதி இவன் என்னாதே வள்ளல் வர வர வந்து ஒழிந்தான் என் மனத்தே உள்ளத்துரு துயர் ஒன்று ஒழியா வண்ணமெல்லாம் தெள்ளுங்கடலுக்கே சென்றூதாய் கொத்தும்பே பூமேலயனோடு மாலும் புகழறிதன்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க நாய்மேல் தவிசிட்டு நன்றா பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்றூதாய் கோத்தும்பி நாய்மேல் தவிசிட்டு ¡Gracias!